النبي صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى قيل ومن يأبى يا رسول الله قال من أطاعني دخل الجنة ومن أطاعني فقد أبى وقال صلى الله عليه وسلم أيضا الصدقة تطفئ غضب الرب وتدفع ميتة السوء صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாகும் சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாஹ் அவன் எப்பொழுதும் எங்களுக்கு நலவைத்தான் நாடுகிறான் அவன் எங்களை படைத்து எங்களுக்குள்ள சகல தேவைகளுக்குள்ள ஏற்பாடுகளையும் செய்து எங்களை மரணிக்க செய்து அவனை அவன் எங்களை நரகத்தில் போட்டு எரிக்க வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது அவனுக்கு அது விருப்பமும் இல்லை மாற்றமாக அவனுக்கு விருப்பம் இந்த அடியான் அவனால படைக்கப்பட்ட இந்த அடியான் இந்த உலகத்துல அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அவனுடைய உலகத்துல என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறதோ அந்த மேலான பாக்கியங்களையும் நிம்மதி சந்தோஷம் வெற்றி முன்னேற்றங்கள் இந்த பாக்கியங்களையும் உலகத்துல அடைந்து இவன் இவன் மௌத்தோட ஆரம்பிக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமான சொர்க்கத்துல இவன் சந்தோஷமாக தொடர்ச்சியாக இருக்கணும் என்றதுதான் அவனுடைய அதுக்கு தேவையான எல்லா புத்திமதிகளையும் அல்லாஹு தாரா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த ஈருலக வெற்றிய இந்த ஈருலக பாக்கியங்களை மனிதன் அடைஞ்சு கொள்றதுக்காக அவன் எந்த முறையில என்ன முயற்சி செய்தா இந்த பாக்கியங்கள் அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அல் குரானின் மூலம் கண்ணியமான நபின் சல்லாஹு அலை வசல்ல மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் எங்களோட பொறுப்பு என்றா இந்த புறான விளங்கி கண்ணியமான நபியுடைய புத்திமதிகளை விளங்கி அத அறிந்து நாங்க எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடந்துட்டோம் வேண்டாம் மேலான சகோதரர்களே ஈருலக வாழ்க்கையும் வெற்றியாக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 சோதிக்கப்பட்டுட்டோம் இவ்வளவு நோவிக்கப்பட்டுட்டோம் இவ்வளவு தியாகங்கள் செஞ்சிட்டோம் இன்னும் உதவி வர இல்லையே இன்னும் உதவி வரக்கூடிய நேரம் வர இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார் அல்லாஹ் சொல்றான் அலா அல்லாட உதவி மிக நெருக்கமாக அது அதாவது உதவி வருவதற்குள்ள காலம் நேரம் நெருங்கி விட்டது சொல்லுங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே நாங்க மேலோட்டமாக சில முயற்சிகளை செஞ்சுட்டு உதவிகளை எதிர்பார்க்கல உதவி வாரத்துக்கு அல்லாவுடைய உதவி வாரத்துக்கு எந்த அளவு முயற்சி தேவையோ எந்த அளவு தியாகங்கள் செய்யப்படணுமோ அந்த அளவு தியாகத்தை செஞ்சுட்டு தான் உதவி எதிர்பார்க்கணும் நாங்க மிஞ்சின நேரங்களை தீனுக்கு மார்க்கத்துக்கு அமலுக்கு இபாதத்துக்கு தொழுகைக்கு கொடுத்துட்டு சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டு அதுக்கு பின்னால நாங்க உதவி எதிர்பார்க்கறது பொருத்தமே என்ன செய்ய சந்தர்ப்ப சூழல் நிலம் அப்படியா போச்சு நிலைமை இப்படியா போச்சு என்று காரணங்கள் நிலைமைகளை வச்சு காரணங்கள் சொல்லி சொல்லி அல்லாவுக்கு மாற்றமா நடந்துச்சு அல்லாட உதவியை எதிர்பார்க்கறது மடத்தனம் மேலாக அது நடக்கிற காரியம் எனவே சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த ரபுல் ஆலமீன் எங்களோட ஈடேற்றத்திற்கு எங்களோட வெற்றிக்கு எங்களோட முன்னேற்றத்துக்குள்ள வழிகளை அவன் சொல்லி தந்திருக்கிறான் அவன் எங்களைய விட எங்களோட நிலைமைகளை விலகினவன் இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை தயாரிச்சதையா அல்லா தான் நாங்களே தயாரிச்சு கொள்ளமா அல்லது எங்களோட பெற்றோர்கள் உம்மா பாப்பா தயாரிச்சாங்களா அல்லது வேற யாராவது தயாரிச்சாங்களா யாரும் தயாரிக்க இல்லை இந்த ஒவ்வொரு உடல் உறுப்புகளை முழுமையாக தயாரிச்சதான் அவனுக்கு எவனும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை கண் இப்படித்தான் இருக்கணும் மூக்கு இப்படித்தான் இருக்கணும் வாய் இப்படித்தான் இருக்கணும் என்று யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் செய்ய இல்லை அவனுடைய விருப்பப்படியே செய்தார் அந்த தாயுடைய கற்ப அறையில மூணு இருட்டுக்குள்ள இருட்டு கசம் வெளிச்சமே இல்லை ஒரு இருட்டுக்குள்ள ஒரு வேலை செய்யணுமா வீட்டுல திடீரென்று கரண்ட் போனா நாங்க ஏதாவது ஒன்று எடுக்கணும் ஒரு ஒரு நெருப்பட்டி எடுக்கணும் வேண்டாம் ஏதாவது ஒரு சாமான் தேவையில்லை நாங்க மிச்ச பத்து இருபத்தஞ்சு முப்பது வருஷமா இருக்கிற ஊடு கரண் போன உடனே இருட்டு இருட்டாயிருக்கு கடுமையான இருக்கு அப்ப நாங்க அவசரமா போவே இல்லை வெளிச்சத்துல போற மாதிரி ரொம்ப அமைதியாக சில நேர செவல்களை தடவி கொண்டுதான் நாங்க ஏதாவது ஒரு சாமான் ஒரு நெருப்பட்டியோ ஏதோ எடுக்க போறேன்னா போறோம் அப்ப இந்த இருட்டு அறையில இந்த நாவுக்கு இருக்கிற மூளைக்கு போகக்கூடிய இந்த தலையில் இருக்க கொண்ட முடியவிடம் என்று அதெல்லாம் சரியா அமைக்கணுமே லேசாது எவ்வளவு பெரிய ஏற்பாடு சகோதரர்களே அல்லாவை நல்லே அதெல்லாம் முறையாக சரியாக அமைச்சு அந்த தாயுடைய வைப்புக்குள்ள வச்சு பாதுகாத்து அவன் வெளியாக்குறான் அவன் எங்களை விட எங்களை நிலைமைகளால் இந்த உடல்ல உறுப்புகள்ல சக்திகளை தந்திருக்கிறது அவன் தான் இத ஒரு ஒரு ஒரு லிமிட்ல வச்சிருக்க ஒரு அளவு வச்சிருக்கிறார் கண் பார்வை என்றாலும் பத்து கிலோமீட்டருக்கு அங்கே வார வர எங்களை கண்ணுக்கு விளங்கலா பார்க்கலா காது என்றதுனால ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருந்த ஒருத்தர் சத்தம் போட்டு எங்களை பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா எங்களுக்கு விளங்காது காது கேட்காது கேட்கறதுக்கு ஒரு அளவு எங்களோட செவி புலன்கள் அதுக்கு ஒரு ஒரு ஒரு அளவு வைத்திருக்கிறார் இப்படி இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய சக்திகளை அத அத அல்ல அளவிட்டதும் அவன் தான் அதை தயாரித்ததும் அவன் தான் அந்த அதுக்குள்ள சக்திகளை அளவிட்டதும் அவன் தான் எல்லாமே அப்படித்தான் அப்ப அவனுக்கு தான் தெரியும் எங்களுக்கு எதுல நலவு எதுல எங்களுக்கு கெடுதி ஏதாவது இந்த மனிதனுக்கு வெற்றி எதால இவனுக்கு நிம்மதி சந்தோஷம் எதால இவனுக்கு அழிவு நாசம் என்பதை எல்லாமே அவனே அறிஞ்சினான் அதனால தான் கண்ணியமான நிமிஷம் சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க மா சரத்து ஹைரன் யுகர்ரிபுக்கும் இலல்லா இல்ல பையத்துக்கு உலக்கும் அமர்த்துக்கும் பி நான் எந்த ஒரு நலவையும் நான் உங்களுக்கு சொல்லாம விட்டதே எந்த நலவு உங்களைய அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்குமோ எந்த நலவுகள் உங்களுக்கு அல்லாட உதவியை கொண்டு வருமோ அந்த அத்தனை நலவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லாம விளங்கப்படுத்தாம அதை செய்ய ஏவாம விட்டதே இல்லை என்று நான் சொல்லலாம் அதே போல சொன்னாங்க ஒமா நகைத்துக்கும் ஷர்ரன் யுபாயிடுக்கும் அனில்லா இல்ல பையத்து உலக்கும் நகைத்துக்கும் அன் ஹத்தத்துக்கும் மின் எந்த ஒரு கெடுதியையும் நான் உங்களுக்கு தடுத்ததில்லை எந்த கெடுதி உங்களை அல்லாவுக்கு தூரமாக்கி வைக்கணும் எந்த கெடுதி உங்களோட அறிவு நாசத்துக்கு காரணமாக இருக்குமோ அப்படியா கொண்ட அத்தனை கெடுதிகளையும் எல்லா விஷயத்திலையும் நான் உங்களை அந்த கெடுதியை விளங்கப்படுத்தி அந்த கெடுதிய எச்சரிக்கை செஞ்சு அதுல இருந்து உங்களைய தடுக்காம நான் விட்டதே இல்லை எல்லாத்தையும் விளங்கப்படுத்திருக்கிறேன் சொன்னான் கண்ணியமான நபி சொல்லலாம் அந்த நபி பிறந்த மாதத்துல இருக்கிறோம் சிறப்பான மாதம் கணியத்துக்குரிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பி உதவி செஞ்சான் என்று குர்ஆன்ல சொல்றான் அந்த ரசூல் வந்து எங்களுக்கு அல்லாஹ் சொல்ல அல்லாஹ் தெரியாது அந்த ரசூல் வந்து எங்களுக்கு ஆக்கிரத்தை சொல்ல ஆக்கிரம் தெரியாது அந்த ரசூல் வந்து எங்களுக்கு சொர்க்க நரகத்தை சொல்லலைன்னா சொர்க்க நரகம் தெரியாது அந்த ரசூல் வந்து ஹலால் ஹராத்த பத்தி சொல்லிருந்தா தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த கண்ணியமான ரசூல் அனுப்பி அல்லா எனக்கு உதவி செஞ்சார் அல்லா சொல்றான் அந்த ரசூல் வரக்கூடிய நேரத்துல நீங்க உங்களோட நிலைமை அந்த ரசூல் வந்து என்ன செய்தா தெரியுமா எட்லோ அலைஹிம் ஆயாதிஹி வயுதக்கீஹிம் அந்த ரசூல் வந்து குரானுடைய ஆயத்துகளை ஓதி ஓதி உங்களுக்கு விளங்கப்படுத்தினார் உங்களுடைய குரானுடைய ஆயத்தை சொல்லி சொல்லி அல்லாவின் பக்கம் உங்களை அழைத்தார் அவர் உங்களை உங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார் பெருமையிலிருந்து பொறாமையிலிருந்து நயவஞ்சகத்தனத்திலிருந்து மனிதனை நாசமாக்கக்கூடிய இந்த கெட்ட குணங்கள்ல இருந்து உங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தினார் அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு ஆணையும் ஹதீசையும் சொல்லி தந்தார் கற்று தந்தார் வாழ்க்கை வாழ்க்கையுடைய முறைகளை சொல்லி தந்தார் இப்படியாக ஒரு நபியை உங்களுக்கு அனுப்பி அல்லா உங்களுக்கு உதவி செஞ்சான் என்று அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்த எனவே கண்ணியமான நபி சல்லி செல்லம் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம் மேலான சோதரே அந்த நபிதான் எங்களுக்கு வழிகாட்டி அந்த நபியுடைய புத்திமதிய கேட்டு நடந்த என்றால் கேட்டு நடந்த நாங்க வெற்றி பெறுவோம் நாங்க இணைக்கமடை அந்த நபியை பின்பற்றும் யாருக்கு தெரியுமா அந்த நபியுடைய மகத்துவம் யாரு உள்ளத்துல இருக்கிறோம் அந்த நபியுடைய மகப்பத் யாரு உள்ளத்துல இருக்கிறோம் அவருக்கு தான் நபியை பின்பற்றியது எங்களுக்கு சில நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்க இயலாத்தையும் நபியுடைய சுண்ணத்துகளை எதெல்லாம் ஏதுமோ அதெல்லாம் நாங்க செய்வோம் எதேங்கள சக்திக்கு ஏழுமோ அதை எங்களுக்கு செய்ய இருந்தானே மேலான சோதரன் எங்களுக்கு அன்றாட வாழ்க்கைய சுண்ணத்தான முறையில் நாங்கள் உட்கைந்து வெளியே போக போறோம் அதுக்கு எங்களுக்கு ரசூல் சொல்லி தந்தாங்க போற பாதுகாப்பு ஏன்னா வெளியே இறங்கி போனா வீட்டுக்கு வாரது நிச்சயம் வெயிட்டு வாழ என்றோ வருவது மையத்து வெயிட்டு வாழ என்று சொல்லிட்டு போனாரு வருவது மையத்து அப்படி சம்பவம் எவ்வளவு இது அப்ப நாங்க இப்படிதான் இந்த வக்கேட்டு வாழல்லோ இந்த துவாவை ஓதின உடனே கையான அதிசல வந்திருக்கிறது ஒரு மலைக்கு சொல்றார் இந்த துவா ஓதின உடனே ஒரு மலைக்கு சொல்றார் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நீங்க பாதுகாக்கப்பட்டுட்டீங்க உங்களுக்கு நன்மை பூர்த்தியாக கிடைச்சிட்டு உங்களுக்கு நேர்வழியும் கிடைத்து விட்டது முகீத்த புஜீத்த உபீத்த என்ற வார்த்தைய அந்த மலக்கு சொல்றதாக நினைச்சதால எங்களே எப்பயுமே நாங்க அல்லாட பாதுகாப்புக்குள்ள இந்த சந்தர்ப்ப துவாக்கல் இருக்கிறேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஓதக்கூடிய துவா உடுப்பு உடுப்ப கொலதுவா உடுப்ப கலட்ட கொலதுவா வாஷ்ரூம் போ கொலதுவா வெளியே வந்தா துவா தூக்க கொலதுவா எலும்ப கொலதுவா சூரியன் உதிக்க கொலதுவா சூரியன் மறைய கொலதுவா குறைய கண்டாதுவா ஒரு ஊருக்குள்ள போக்கலதுவா வாகனத்தை ஏறினா இறங்கினாதுவா இந்த துவாக்கள் எல்லாம் இருக்குதே நீங்க இந்த கருத்துக்களை நல்லா பாருங்க எல்லாம் சும்மா வந்து விளங்கப்படுத்தே இல்லாதே நல்ல கருத்துக்கள் எடுத்து பாருங்க அந்த மீனிங் எடுத்து பாருங்க நூறு அல்ல எங்களுக்கு பாதுகாப்பு அல்லா கிட்ட உதவிய கேட்கிறோம் அல்லா கிட்ட நலவுகளை கேட்கிறோம் அந்தந்த சந்தர்ப்பத்துல தேவையான நலவுகளை கேட்கிறோம் அந்தந்த சந்தர்ப்பத்துல வரைக்கிற கெடுதிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம் அடுத்தது நாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் இதுவரைதான் இந்த துவாக்கல் எங்களுக்கு துவாக்கல் அது அதுக்குள்ள முயற்சிகள் இல்லை எங்கள்கிட்ட புறப்பாடு விலகினம் அதுதான் இன்றைக்கு ஏழு இன்றைக்கு எல்லாத்த கையிலையும் போன் இருக்கு மாஷா அல்லா எங்களுக்கு பல அமைப்புகள்ல அதுல ரெக்கார்ட் பண்ணி கொள்ளையிடும் அல்லது அதை எங்கேயாவது ஒரு துவா புக் எடுத்து அதை போட்டோ எடுத்து கொள்ளையிடும் அதை அந்த அந்த சந்தர்ப்பத்துல ஓதி கொள்ளையிடும் முயற்சி செஞ்சா ஏதேன் இல்லை ஏதும் எங்களை விலகினோம் எங்களை குறைப்பாரு கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே பெரியவர்களே எனவே இந்த அடிப்படையில எங்க எங்களைய எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாத பாதுகாப்புக்குள்ளாக்கி கொள்ள வேண்டாம் உலகத்துடைய எந்த சக்திகளாலே எங்களை ஒன்று செய்கிறார் உலகத்திலே எந்த சக்திகளாலே நீங்கள் கொண்டு செய்யலாம் என்ன நான் அல்லாட பாதுகாப்பு முறை அல்லாட கோட்டைக்குள்ள இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய வேளாண் சொல்ல அல்லாட பாதுகாப்பு இல்லாம இந்த வெளிரங்க பாதுகாப்புகளை மட்டும் நாங்க செஞ்சு கொள்ள வேண்டாம் எங்களுக்கு அல்லாட பாதுகாப்பு இல்ல எந்த நேரத்தை எதுவும் நடக்க அதனால கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே அன்பு நபி அந்த நபி சல்லா இஸ்லாம் அவங்களை பத்தி அல்லா சொல்றேன் في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا கண்ணியமான நபிசல்லாசனுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகான நபியுடைய வாழ்க்கையை ரோல் மாடலாக ஆக்கியிருக்கிறோம் முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறோம் ரசூல்லோட வாழ்க்கை முன்மாதிரி யாருக்கு தெரியுமா யார் அல்லாஹ் நம்பியிருக்கிறாரோ ஆசிரத்தன நிமன்கான எருக்குள்ளா யார் அல்லாவை ஆதரவு வைக்கக்கூடியவராயிருக்கிறாரோ ஆசிரத்தை ஆதரவு வைக்கக்கூடியவராயிருக்கிறாரோ யார் அல்லாவை அதிகமாக நினைக்கக்கூடியவராயிருக்கிறாரோ அவருக்கு ரசூலான வாழ்ந்து முன்மாதிரியா உள்ளத்துல வந்துட்டா நாங்க அவர் பேசுற மாதிரி பேச பார்ப்போம் அவர் உடுக்கிற மாதிரி அவர் நடக்கிற மாதிரி அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனையும் நாங்க எங்களுக்கு ஒவ்வொன்றும் விருப்பம் உள்ளதாக மாறும் அதைத்தான் ஒரு பெரியார் சொல்றார் تعصي الإله وأنت تظهر حبه هذا لأمري بالقياس بديع إن كان حبك صادقا لا أطعته إن المحب لمن يحب مطيع நீங்க அல்லாவுக்கு மாத்தமா நடந்து கொண்டு அல்லது ரசூலுக்கு மாத்தமா நடந்து கொண்டு அந்த அல்லாவோட ரசூலோட மஹப்பத் இருக்கிறது சொல்றீங்க அந்த ஒரு பெரியார் சொல்றார் மகப்பத்தை வாயால சொல்றீங்க ஆனா மாத்தமா நடக்கிறீங்க யாரோட மகப்பத் இருக்கீங்களோ அவருக்கு மாத்தம் செய்றீங்க ஆனா அவரோட அவர் அவரோட மகப்பத் இருக்கிறீங்க அந்த பெரிய மனிதர் சொல்றார் இப்படி நீங்க வாயால மகப்பத் அன்பு இருக்கிறது சொல்லிக்கொண்டு மாத்தமா நடக்கிறது இருக்குதே இது நான் சத்தியம் செஞ்சு என் வாழ்க்கையின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றேன் என்று அந்த பெரியார் சொல்றார் இது ஒரு புதுனமான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது நூதனமான ஒரு கருத்து சொல்லிட்டாரு பெரியார் சொல்றார் நீங்க உங்களோட உண்மை உங்களோட அன்பு உண்மையான அன்பா இருந்தா நீங்க யாரோட அன்பு சொல்றீங்களோ அவருக்கு நீங்க வழிபட்டு நடத்தீங்க இதுதான் அன்பின் அடையாளம் அன்பை ப்ரூவ் பண்ணணும் செயலாளர் வாயால் அல்ல வாயால் அல்ல அன்பை உறுதிப்படுத்தும் அன்பை உறுதிப்படுத்தணும் சேரா உண்மையிலே அன்றைக்கு இவருக்கு அவர் மாதிரி தான் இருக்கிறார் அவர் மாதிரி உடுக்கிறார் அவர் மாதிரி நடக்கிறார் அவர் மாதிரி பேசுகிறார் அவர் செய்த மாதிரி எல்லா வேலையும் செய்தார் அன்பின் அடையாளம் அதனால கண்ணியத்துக்குரிய மேலாசு நாங்கள் முயற்சிவோம் ஏலாண்டு இல்ல அல்லாட உதவி கொண்டு ஏழும் இந்த உலகத்திலே அவர் ஒரு காமில் பரிபூர்ண மனிதர் இந்த உலகத்துல வரணிக்கப்பட்டவர் முகமது சல்லாஹ் மட்டும்தான் அல்லாட அவ்வளவு படைப்பினங்களை சிறந்தவர் நபி சல்லாஹ் மட்டும்தான் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள் மிருகங்கள் உலகத்தை அவ்வளவு படைப்பினங்கள் ஏழு வானம் ஏழு பூமி சொர்க்கங்கள் நரகங்கள் அல்லாட அருஷ் அல்லாட குருத்தியை விட அல்லாட பார்வையில சிறந்தவங்க தான் முகமது சல்லாஹ் அலைவர்கள் அதனால மேலான கண்ணியமான சோழ அந்த நபி பிறந்த மாதத்தில் இருக்கிறோம் நாங்க நபி வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் ரசூலா வரை இல்ல நபி முழு மனித சமுதாயத்துக்கு தான் ரசூலா நபியுடைய வழிகாட்டல் நபி நபியில நபியால சொல்லப்பட்ட புத்திமதிகள் அரபு நாட்டுக்கு மட்டுமல்ல மக்கா மதீனாக்கு மட்டுமல்ல அல்லது அவங்களோட காலத்துக்கு மட்டுமல்ல முழு மனித சமுதாயத்திற்கும் உலகம் அதிகம் வரைக்கும் வரக்கூடிய அவ்வளவு பேருக்கும் வாக்கு முன்மாறு அப்ப இந்த ரசூலுல்லாவை பத்தி நாங்க உலகத்துக்கு சொல்ல இந்த நபியை நாங்க மக்களுக்கு அறிமுகப்படுத்த எல்லாம் நாங்க எங்களுக்குள்ளேயே தான் வெற்றி கொண்டிருக்கிறோம் எங்களோட பயான்கள் எங்களோட விளக்கங்கள் எங்களை அவ்வளவும் எங்களுக்குள்ளேயே தானே எவ்வளவு கேட்டிருக்கோம் நபிய பத்தி ஆனா இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையிலே இந்த நபியை நாங்க மக்களுக்கு சொல்ல இல்லை உதாரணத்துக்கு எங்கட நாட்டுல நாங்க முஸ்லீம்கள் சிறிய சிறுபான்மைய சிறிய கூட்டமா இருக்கிறோம் இப்படி இந்த நாட்டிலே எங்களுக்கு ரசுல்லா பிறந்த நாளுக்கு லீவு தந்திருக்கிறார் மேர்கல் டைம் ஹாலிடே தந்திருக்கிறார் பெருநாளுக்கும் மேற்கல் டைம் இல்ல அப்படியா கொண்ட இந்த இந்த லீவ் நாள்ல அவங்களே கேட்கிறாங்க சிலவங்க இந்த என்னத்துக்கு இந்த லீவ் தந்திருக்க நபியண்டா யார் முகமது சல்லா யார் ஒன்றுமே தெரியாது நாங்க அவங்களுக்கு நபியுடைய செய்தியை கொடுக்க தவறிட்டோம் அதனாலதான் இன்னைக்கு நபிய பத்தி மாசமாக அவங்க விளங்கிக்கிறாங்க யாராவது மாசமான கருத்தை சொன்னா அதுதான் எல்லாரும் நம்புறாங்க ஏன்னா இன்னைக்கு மீடியா தான் இன்னைக்கு ஆக பவர்ஃபுல் எல்லாருக்கும் மாற்றமான கருத்துக்களை பரப்புறதுக்கு நல்ல கருத்துக்களை பரப்புறதுக்கு உள்ள மெயின் அதுதான் அவ அதுல ஒரு கருத்தை சொன்னதோட அதிகமான மக்கள் படிப்பறிவு இல்லாத விளப்பம் இல்லாத மக்கள் நம்புறாங்க நம்பிடுறாங்க கண்ணியத்துக்குரிய மேலாண்மை நபியுடைய செய்தி எப்படி கொடுக்கிறது குறைஞ்சல் ஏத கருத்தேடா இந்த இந்த ப்ரொஃபர் முகமது பர்த்டே நாள் இருக்கிறேன் பிறந்த நாள்ல நாங்க எங்களை ஏரியாக்கள்ல இந்த இந்த இந்த வருஷங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கேனும் வரக்கூடிய காலங்கள்லயாவது இந்த வருஷம் என்ன ஏறுவாங்க நான் செஞ்சா நல்ல எங்களோட பகுதியில இருக்கக்கூடிய அந்நிய மக்களுக்கு எங்களால் ஏதாவது ஒரு ஒரு சின்ன அமைப்புல சரி ஒரு ஹதியாவை கொடுத்து ஒரு சதகாவை கொடுத்து ஒரு ஒரு சாப்பாடை கொடுத்து என்ன அமைப்புலையாவது நாங்க போய் இருந்து யோசிச்சா செய்யலும் ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு இந்த அந்நிய மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து நபிய பற்றி பேசினா போதும் நபிய பற்றி பேசுவோம்னா இந்த ரசூலுல்லா யார் அவங்களோட வாழ்க்கை வரலாற்றுல பத்தி சொல்லுவோம் அவங்க சொன்ன புத்திமதிகளை சொல்லுவோம் அந்த மக்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லுவோம் இவர் எங்களுக்கு மட்டும் புத்திமதி சொல்ல இல்லை உங்களுக்கு சேர்த்து தான் சொன்னார் அவரோட வாழ்க்கை மும்மாதிரியான வாழ்க்கை அந்த கண்ணியமான நபியை பத்தி ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்தை சொன்ன அறிவாளிகள் புத்திஜீவிகள் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் நபியை பத்தி எவ்வளவு பாராட்டி இருக்கிறாங்க அந்த கருத்துக்களை அவங்களோட ஆட்களே சொன்ன கருத்துக்களை அவருக்கு சொல்லு இன்னைக்கு உலகம் யார்த்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுதோ அவங்க நம்பிய பத்தி சொன்ன கருத்துக்களை முன்வைச்சா அழகான முறையில அவங்க விளங்குற பாசையில அவங்க விளங்கக்கூடிய பாசையில நாங்க நபிய பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்தினா எவ்வளவு பேர் விளங்குவாங்க நபியுடைய தன்மைகள் எவ்வளவு அழகா எவ்வளவு எப்படியா கொண்ட குணம் நபிய பத்தி அல்லா சொல்றானே நீங்க ஆக திறந்த குணம் உள்ளவங்களா இன்னமா தொழில் தொழில் மக்கள் இந்த டாலருக்கு அனுப்பப்பட்டது நல்ல குழந்தை பூர்த்தி ஆகலாம் நாங்க மட்டும் கூடி கூடி நாங்க மட்டும் சாப்பிட்டு நாங்களே முடிச்சு முடிச்சுட்டோம் இதான் இவ்வளவு காலமா செஞ்சோம் சவரன் சொல்ல வர இல்லை நாங்க கூடி நாங்க சாப்பிடுறது எல்லாம் நல்ல விஷயம் ஆனா மேலாண் சொல்ல எங்களையோட மட்டும் கொள்வது இது ஒரு அநியாயம் இல்லையா இந்த அமானிதத்தை எங்களையோட எல்லாருக்கும் பொதுவான உண்ட எங்களையோட மட்டும் கொள்வது சரியில்லையாது அதனுடைய விளைவுகள் தான் நாங்கள் எல்லாம் இப்ப பார்க்க முடியும் அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விஷயத்துல நாங்க ரெண்டு விஷயத்தை நான் ஜும்மால ஞாபகப்படுத்த வந்தேன் அடுத்தது அல்லாஹ் சுபஹானுவத்த ஆலா எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தந்திருக்கிறானோ இந்த சகல பாக்கியங்களையும் அல்லாஹ் தான் எங்களுக்கு தந்தார் நாங்க தாய்மே வயசுலேருந்து வரப்போல பசித்தவர்களா பசியோட உடுக்க உடுப்பு இல்லாம பெற்றெடுத்தவங்க யாருன்னு தெரியா உமா வாப்பா யாருன்னு தெரியா பிறந்த இடம் எதுன்னு தெரியா அப்படியா சொன்ன நிலைமையில தான் நாங்க எல்லாரும் இன்றைக்கு எங்களோட கையில என்னென்ன இருக்குதோ அல்லா எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான் எங்களோட உடல்ல உறுப்புகளை நல்ல சக்திகளை தந்திருக்கிறான் ஆஹ் எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் அல்ல எங்களுக்கு அந்தஸ்துகளை கண்ணியங்களை பதவிகளை தந்திருக்கிறான் இதெல்லாம் அல்லாவால தரப்படும் எனவே அல்லாஹ் எங்களுக்கு தேவையானது எல்லாம் அவனே தந்து அவன் என்ன சொல்றான் நான் உங்களுக்கு தந்தத நான் விரும்புற வழியில செலவழிங்கன்னு சொல்றான் அவ்வளவுதான் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அத நான் விரும்புற வழியில செலவழி கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே அல்லாஹ் குரான்ல சொல்றான் الله يبسط الرزق لمن يشاء ويقدر அல்லாஹ் சுபஹானு வ தஆலா தான் எங்கட ரிஸ்க்ல எங்கட ரிஸ்க்ல அபிவிருத்தியை உண்டாக்குறதும் அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்குறது சுனாமி நேரத்துல பார்த்தோம் கோடீஸ்வரர் அறவருக்கு முந்தி கோடீஸ்வரர் அறவருக்கு பின்னால் பிச்சைக்காரராக மாறினார் அறவருக்கு முந்தி அறவரும் இல்லை மாசம் போயிட்டு வார ஏதாவது ஒரு ஒரு கறி எடுக்க ஒரு மரக்கறி எடுக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வார கொண்டாட்டிய காண இல்லை புள்ளையில காண இல்லை ஊட்ட காண இல்லை ஒன்னே காண நாங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் அல்லாக்கு அல்லாக்கு நொடி பொழுதுல நிலைமைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க ஓடித்து வந்த பிச்சைக்காரனாகிய பிச்சைக்காரன ஓடித்து வந்தாங்க வேளாண் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதனால நாங்க நல்லா விளங்கணும் எனக்கு என்னென்ன பாக்கியங்கள் அல்லா தந்தானது என்ன அவனுக்கு சொந்தமான அதனால அவனை எப்படி விரும்புறானோ அந்த வழியில அந்த வழியில இந்த நியமத்துகள் செலவழிக்கப்படும் அதுல முக்கியமான ஒன்றுதான் அல்லா எங்களுக்கு தந்த வசதி வாய்ப்புகள் சதப்பா ஜக்காத் இருக்கிறே இது எங்களோட பாதுகாப்புக்காகவே வேண்டி கடமையாக்கப்பட்டோம் விசேஷமா முதலாவது மக்கியவங்களுக்கு அதால நலவு நடக்கிறது ரெண்டாவது முதலாவது எதற்கு இதுல நலவு இதால எதற்கு பாதுகாப்பேன் கண்ணியமான இது அப்படியே நூத்து எங்களோட தவறுகளால எங்களோட பாவங்களால எங்களால நடக்கக்கூடிய மாற்றமான செயலால அல்லாவுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கிறேன் அந்த கோபத்தை அணைக்கக்கூடிய அந்த பத்தி கொண்டிருக்கிறது தண்ணிய ஊக்குற மாதிரி அப்படி அல்லாட கோபத்தை தணிக்கக்கூடிய ஒன்றுதான் என்று நம்பி சொல்லலாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதோட சொன்னாங்க மனிதனை பாதுகாக்கும் என்று நம்பி சொன்னாங்க எல்லாரும் நல்ல நாங்க வைக்கிறோம் சொல்லி வெறும் துவா மட்டுமல்ல துவாவோட முயற்சி என்று சொல்லப்பட்டு சதகாவை கொண்டு அல்லா எங்களை கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாத்து கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல கண்ணியமான நபித்தல்லாம் சொன்னாங்க நீங்க சதகாவை கொண்டு உங்களோட நோயாளிகளுக்கு மருந்து செய்யுங்க நாங்க இன்றைக்கு மருந்து எது விளங்கிக்கிறோம் சிலரை இதெல்லாம் குளிக்கணும் இதெல்லாம் வெட்டணும் கொத்தணும் இதெல்லாம் தான் வெறும் அப்படி அதை மட்டும் விலகி இருக்கிறோம் அது அதோண்டு நாங்க காணோம் ஒன்று சொல்ல வரையில்லை அந்த அதை ஒவ்வொருத்த விருப்பப்படி அந்த முயற்சிகளை நாங்க தெரிந்து கொள்வோம் ஆனா ஆகப்பெரிய எங்களை நோயில இருந்து பாதுகாக்கக்கூடிய நோய்க்கு சுகம் தரக்கூடிய ஒரு பெரிய மருந்து ஒன்றுதான் தான் சதா இது ஒரு மருந்து சதா தாவுல் மருந்து அப்படி சதகா காபத்துல்லா கிட்ட பக்கத்துல இந்த ஹதீச பெரிய போர்டு ஒன்றுல போட்டு வச்சிருக்கிறார் சாவுல் மர்தா சதாபா சதமாவை கொள்ளவோட நோயாளிகளுக்கு மருந்து செய்யும் மேலான கண்ணியமான சகோதரர்களே அந்த கடைசி டைம்ல ரூஹு போக்கல சதக்கா செய்தது அது அந்த மைய செத்தாட்ட குடும்பம் செய்யற மாதிரி அதல்ல எங்களோட உள்ளமும் சரியான இதோட தொடர்பாய் ஒரு மனிதனுக்கு சதக்கா செய்யறதுக்கு ஈமா செய்யணும் அல்லாத வழியில கொடுக்கறதுக்கு ஈமான் தேவை ஈமான் இல்லாதவருக்கு செலவழிக்க அதனால தான் நபி சொன்னாங்க ஈமானும் சதப்பா அந்த ஈமானும் கஞ்சத்தனமும் ஈமானும் கஞ்சத்தனமும் ஒரே இடத்துல ஒரு உள்ளத்துல சேர்ந்து இருக்கலாம்னு சொன்னாங்க அது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கல யாரு கஞ்சனாயிருக்கிறாரோ அவர் பூமினா இருக்கிறார் யார் பூமினா இருக்கிறாரோ அவர் கஞ்சனாயிருக்கிறார் அடுத்தது வலிமார்கள் சொல்றோமே அல்லாவுடைய நேசர்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் இவங்க ஒரு மனிதன் அல்லாத வெளியா உரத்துக்கு ஒரு மனிதன் அல்லாத வெளியா உரத்துக்கு ஆக முக்கியமான ஒரு தன்மை தான் எந்த ஒரு வழியும் எந்த ஒரு வழியும் இல்ல அவர் கஞ்சனாக இல்லை எந்த ஒரு கஞ்சனும் வழியாக இல்லை எந்த ஒரு கஞ்சனும் அல்லாத வழியாக ஆகிறார் தாராளத்தனம் யாருக்கு இருக்கிறோ சகாபத்தில் சொல்றோமே உள்ளங்கள் அல்லாட அல்லா விரும்பக்கூடிய வழியில செலவழிக்கக்கூடிய உள்ளம் அந்த உள்ளங்கள் உடையவங்க தான் வெளிமாறுகிறார்கள் அதனால வெளியேற்கக்கூடிய மேலாண் சகோதரர்களே அல்லாஹி நல்லடியார்களே கஷ்டமான உண்டு ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு நாங்க சிரமப்பட்டு நாங்க இரவு பகலாக அலைஞ்சி திரிஞ்சு பெரிய ஒரு டைம் ஒன்றை கொடுத்துதான் நாலு பணம் சம்பாதிக்கணும் சும்மா வருவது இல்லை பொதுவான அமைப்புல பல சிரமங்களுக்கு பின்னால்தான் ஆசைகளுக்கு வரும் அந்த சல்லிய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சும்மா கொடுக்கிறேன் சும்மா கொடுக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம தான் கொடுக்க சொல்லி நல்லா சொல்றேன் நீங்க கொடுக்க போல மக்கள்கிட்ட அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்ப்பு கொடுக்காதீங்க அப்படியே சொல்றேன் இவருக்கு கொடுத்தா இவர் எங்களை கூட கவனிப்பார் என்ற மக்கள்கிட்ட இல்லை அல்லாஹிட்ட எதிர்பார்க்க தாராளமா கிட்ட எதிர்பார்க்கத்தான் ஓடும் அல்லாஹ் தருவான் அது அதல்ல விஷயம் இன்னைக்கு மக்கள்கிட்ட மேலதிகமாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போட நீங்க கொடுக்காதீங்க உதவி செய்யாதீங்க அப்போ ஒருத்தர் கொடுக்கிறார் என்ன ஏழை எளியோர்களுக்கு கஷ்டவாதிகளுக்கு குடும்பங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு அநாதைகளுக்கு விதவைகளுக்கு என்னென்ன நல்ல காரியங்களுக்கு இருக்கிறோ அந்த நல்ல காரியங்களுக்கு என்ன கொடுக்கிறாங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம தான் கொடுக்குறாங்க இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்ப லேசி இல்லை கொஞ்சம் நமக்கு மனசுக்கு பாரமான ஒரு விஷயம் இது வேளாண் சொல்லி அல்லா மிக விரும்பக்கூடிய ஒரு குணம் தான் அது அதனால குரான் அல்லா சொல்றான் ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون யாரு இருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்களோ கஞ்சத்தனத்திலிருந்து யாரு பாதுகாக்கப்பட்டுட்டாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டாங்க என்று சொல்றாங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே அல்லாத வழியில தாராளமாக செலவழிக்க நாங்க அல்லா கிட்ட கேட்க போல துவா கேட்க போல என்னைய நாங்க கோடித்தான்னு கேட்கறத விட நானும் நீங்களும் எப்படி தெரியுமா கேட்கணும் யாரெல்லாம் உள்ள வழியில தாராளமாக கொடுக்கக்கூடிய உள்ளத்தை இதை கேட்க வேண்டாம் அது எங்களுக்கு அல்லா தந்துட்டான் வேண்டாம் இன்ஷா அல்லா எங்களை அல்லா தந்த வசதி வாய்ப்புகள் பல மடங்காகி கொண்டே போகும் ஏன்னா கொடுக்க கூடிக்கொண்டே கொடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே அதனால அல்லா இந்த நானும் நீங்களும் எங்களுக்கு மட்டுமல்ல எங்களை மனைவி மக்களுக்கும் நான் அல்லாட்ட கேட்கணும் யாருலா அல்லா உன்ன வழியில தாராளமா கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் எங்களுக்கு தாயா அல்லா மண்டாடி கேட்டு பெற்றுக் கொள்வோம் சும்மா கிடைக்காது நல்லதெல்லாம் அல்லாட்ட கேட்டு கெஞ்சி மண்டாடி அழுதுதான் பெற்றுக்கொள்ளும் கேட்கிறவங்களுக்கு அல்லா கொடுக்கிறதா சொல்றாங்க எனவே நந்தியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அதீத்துல வந்திருக்கிறது அகமதுலே திருவதியில எல்லாம் அதீத் வந்திருக்குது நபிசல்லாம் சொன்னாங்க முதலாவது உலகத்துல அல்லா படைச்சது பூமியை தான் இந்த பூமிக்கு பூமி இருக்கு தண்ணிக்கு மேல முழு உலகத்துடைய இந்த பூமி இருக்குது அவன் கீழே என்ன இருக்கு தண்ணி தான் இருக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது அல்லா இந்த பூமியை படைச்சத்தோட இந்த பூமி ஆட அசைய ஆரம்பித்தது என்ன சொன்னாங்க அப்ப ஆடிக்கொண்டு இருக்கிற ஒண்ட அந்த ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒரு பாடம் வெப்பமே நாங்க அதுக்குத்தான் அல்லா மகானுத்தால மலைகளை படைச்சார் ஒரு ஆண்டை சொல்றானே ஒரு சிவால் அவுக்காதா நாங்க மலைகளை முளை கம்புகளாக ஆக்கிறோம் இந்த பூமி ஆடாம இருக்க அல்ல ஒரு பாரம் வச்சார் அதுதான் மலைகள் அல்லா பூமியை படைச்சு பூமிக்கு மேலால மலைகளை படைச்சத்தோட மலக்குமார் அல்லா கிட்ட கேட்டாங்க யா அல்லா இவ்வளவு பெரிய ஒரு படைப்பணி படைச்சிருக்கிறாய் என்று சொன்னதோட அல்லாஹு சொன்னார் இதை விட பெரிய படைப்பு என்ன தெரியுமா மலையை விட ஒரு பெரிய படைப்பு தான் இரும்பு என்று சொன்னான் அதீசுல வந்து அல்ல இரும்ப படைச்சான் இரும்ப படைச்சதுக்கு பின்னால மலக்குமார் கேட்டாங்க யா அல்லா இப்படி ஒரு படைப்பா அல்லாஹு தாலா என்ன செய்தான் அதுக்கு மேலால அல்லாஹு தாலா நெருப்ப படைச்சார் இரும்பையும் அப்படியே கரும்பாக்கியும் நெருப்பு நெருப்பும் இரும்பு இரும்ப இரும்ப என்ன செய்ய தண்ணியாக்கி விட்டுறாங்க வேறான சோதனை அல்லா நெருப்ப படைச்சதோட மலக்குமாறு கேட்டாங்க யா அல்லா இப்படி ஒரு படைப்பா அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா தண்ணிய படைச்சார் தண்ணிய படைச்சதோட மலக்குமாறு கேட்டாங்க யா அல்லா இப்படி ஒரு படைப்பா அதுக்கு பின்னால அல்லாஹு தாலா காக்க படைச்சான் காக்க படைச்சத்தோட மனசுமாறு சொன்னாங்க இப்படி ஒரு படைப்பா அல்லாஹு தாலா கண்ணியமான நபிசல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அறிவிச்சான் அதாவது இந்த தண்ணியை விட சக்தி வாய்ந்தது காற்ற விட சக்தி வாய்ந்தது என்ன தெரியுமா ஒரு ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு மூமின் அவன் வலது கையால கொடுக்கக்கூடிய சதகா இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதகா இந்த அவ்வளவு சக்திகளை விளக்கு அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஒரு ஒரு சாமான் ஒரு அமல் தான் அதனால ஹதீஸ்ல வந்திருக்கிறது புகாரியுடைய ஹதீஸ் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்க போல ரெண்டு மலக்குமாறும் வெளியாகிறார் ஒரு மலக்கு துவா செய்கிறார் அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார் துவா செய்யற மலக்கு என்ன சொல்ற யா அல்லா அல்லாஹ் மாத்தி முன்பிக்கான கலப்பா யா அல்லா உண்ட வழியில யாரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருப்பாயா அடுத்த மலக்கு பதுவா செய்யறார் யா அல்லா அல்லாஹ் மாத்தி முன்பிக்கான் கலப்பா உண்ட வழியில கொடுக்காம தடுத்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களோட சொத்து செலவுகளை அழித்து விடுவாயா எனவே துவாவும் பத்வாவும் டெய்லி நடந்து கொண்டு நாங்க எல்லாரும் துவாவுக்குரியவங்களாகும் அதனால தான் காலையிலே சதகா செய்ய அடிக்கிறார்கள் அதிகாலையே சதகா செய்யுங்க பள்ளிவாசலுக்கு போகலே ஏதாவது கொடுத்துட்டு போக வேண்டாம் அல்லது ஏதாவது ஒரு அமைப்பை செய்ய வேண்டாம் அதுக்காகத்தான் நாங்க சில முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்க சில் உண்டியல்கள் தயாரிச்சு பொதுவாக சேவைகள் தீனுடைய சேவைகள் பெரிய அளவுல இருக்குது மக்கள்கிட்ட இன்றைக்கு எல்லாருக்கிட்டையும் பெரிய பெரிய தொகையாக கேட்டெடுக்கக்கூடிய நிலைமைகள் இல்ல பெருசா கொடுக்கிற நிலைமைகள் எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் ஏதுமான சில முறைகள் டெய்லி ஒரு சின்ன சின்ன சதக்காக்கள் ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபா நூறு ரூபா இப்படி டெய்லி நாங்க கொடுக்குற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தா வேளாண் சகோதரர்களே ஒவ்வொருத்தர ஏத்த மாதிரி செலவழிக்கிறதா அல்ல எதிர்பார்க்க கோடித்தோழர் பத்து ரூபா கொடுத்து சரி வராது அவர் அவர்த ஏத்த மாதிரி அவர் அவர் செலவழிக்கிறதா அல்ல எதிர்பார்க்க அப்ப தகுதியில் வரக்குள்ள ஆக குறைஞ்ச அந்தஸ்து உள்ளவரும் சதக்கா சேர்த்து அல்ல எதிர்பார்க்கிறார் எடுக்கிற கரமா இருக்கக்கூடாது கொடுக்கிற கரமா தான் இருக்கும் அது ஏதோ ஒளியா கைது எது சூப்லா நபித்தல் சொன்னாங்க மேல் கையை விட அதாவது கீழ் கையை விட மேல் கை தான் சிறந்தது அதாவது எதிர்க்கிறத விட கொடுக்கிறது தான் சிறந்தது எங்களை சமுதாயத்துக்கு ஆர்வம் ஊட்டணும் நல்ல தொழில் செய்யுங்க அலாலா சம்பாதிங்க நல்ல முயற்சி செய்யுங்க இந்த பிச்சை வாங்குற அமைப்பை இல்லாம சும்மா யோசிச்சு பாருங்க முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த யுத்தம் நடந்துச்சு எங்க நாட்டுல அந்த தமிழ் மக்கள்ல பிச்சை வாங்குறவங்களை கண்டிக்கிறீங்களா முப்பத்தி ரெண்டு வருஷமா யுத்தம் நடந்தா எத்தனை விதவைகள் எத்தனை அநாத புள்ளை எத்தனை பேர்ல மாப்பிளமா செத்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டத்துகள் இருப்பாங்க அவங்க பிச்சை வாங்குறாங்க ஒரு புள்ள புடுங்கியாவது நாலு பழக்கம் எங்கேயாவது தியாகம் கழுவியோ அல்லது புள்ள புரிஞ்சு என்ன தேவை எங்களோட சமுதாயத்துல நிலைமை எப்படி ஆகிட்டேன்னா எங்களோட ஆட்களை போல இன்னைக்கு அந்நிய மக்கள் தலையில புடவைகளை போட்டுக்கொண்டு அல்லது தொப்பியை போட்டுக்கொண்டு பிச்சை வாங்குற நிலைமைக்கு வந்து ஏன்னா எங்களோட அந்த தேவை பிச்சை வாங்குறதுல எங்களோட விசேஷமா இருக்கிறாங்க காலம் அவங்க சொல்றதே பிச்சை வாங்குற மாத்தணும் மேலான சகோதரர்களே அதனால கொடுக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த கொடுக்க கொடுக்கக்கூடையும் அலசி ஆராய்ஞ்சி தேடி பார்த்து தகுதியானவங்களுக்கு கொடுக்கும் கேட்டு வாரவங்க எல்லாரும் தகுதியானவங்க என்று சொல்றதுக்கு இல்லை கேட்காதவங்க எல்லாம் தகுதி இல்லாதவங்க என்றதுக்கு இல்லை தேடி தேடி கொடுக்கணும் எந்த அளவு தேடணுமேடா உலமாக்கள் எங்களுக்கு சொல்றாங்க தண்ணி இல்லாட்டி தயமும் செய்ய தண்ணி இல்லைன்னு இன்னைக்கு பார்த்தோம் இந்த கப்ல வந்து தண்ணி வருவதில்லை அதனால அப்படி எடுத்தவாக தயாரம் செய்ய எவ்வளவு தூரம் எங்களோட கண் பார்வைக்கு விளங்குதோ அவ்வளவு தூரம் போயிட்டு பார்த்து தண்ணி அங்க இருக்கிறார் ஒருத்தர் ஒரு சத்தம் போட்டா எவ்வளவு தூரத்துக்கு கேட்குமோ அந்த அளவு தூரம் போயிட்டு பார்க்கணும் தண்ணி இருக்கிறார் கிட்ட ஒரு மலை ஒன்று இருந்தா அந்த மலையில ஏறி கண்ணுக்கு விளங்குற அளவு தூரம் பார்க்கணும் அங்க தண்ணி இருக்கிறார் இப்படி எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் தண்ணி இல்லைன்னா தயாரம் செய்யும் இதே போல எப்படி தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்துல கயமத்துக்கு உண்டி தேடணுமோ இதே போல சக்காத்தலக்கா கொடுக்க போல தகுதியானவங்களை தேடி தேடி தான் கொடுக்கும் நாங்க இன்னைக்கு சக்காத்துகளை யார் யாருக்கும் வளமையா மாதிரி கொடுத்தாச்சு முடிச்சாச்சு அவங்கள அல்லாவும் பார்த்து கொள்ளும் என்றார் அப்படி நாங்க சொல்லி தப்பே இல்லை நாங்க தேடும் தகுதியானவங்களை தேடும் அல்லது எங்களுக்கு நூத்தி நூறு நம்பிக்கையானவங்க இருக்கிறாங்க இவங்களோட கையில கொடுத்தா இவங்க சரியானவங்களுக்கு ஒப்படைப்பாங்க அது வேற எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியவர்களே இந்த அடிப்படையில நாங்க தாராளமாக குடும்ப எங்களை பிள்ளைகளையும் பழக்கணும் ஒரு ஒரு சோம் இல்லாம போனா முதலாவது டாக்டர்கிட்ட ஓடாம முதலாவது ஒரு சதக்காவை செய்யலாம் அதுக்கு ஒரு டாக்டர் போகும் மருந்து குடிக்கிறோம்னு நாங்க அதை வந்து மாத்தமா கலைக்க இல்லை சொல்ல இல்லை முதலாவது சதக்கா கொண்டு ஆரம்பிக்கும் ரெண்டு ரக்கா தொடுவோம் சதக்காவோட கொடுப்போம் அது மருந்து இதுதான் அல்லா விரும்பக்கூடிய முறைகள் வேளாண் கண்ணியமான சகோதரர்களே ஒரு பயணம் கொண்டு போக போறோம் சதக்கா ஒன்ற கொடுத்தாச்சு போட்டாச்சு பயணத்தை இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே எங்களை பிள்ளையே பழக்கம் நாங்க ஹயாத்தோட இருக்க போல எங்களை பிள்ளைகளை பழக்கினாதான் எங்களை மௌத்துக்கு பின்னால பிள்ளைகள் நல்ல வேலையில செய்ய போல எங்களை அவருக்கு நம்ம வந்து கொண்டு எங்களை அவரு வெளிச்சம் அமையவும் இந்த பிள்ளைகளான அந்த அதிகமான பிள்ளைகளை பெறுங்க இந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நல்ல ஓத படிக்க வச்சு நல்ல பண்புள்ள நல்ல குடமுள்ள நல்ல உள்ள சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ள மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய தாராளமா கொடுக்கக்கூடிய இப்படியாப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கிட்டு போன வேண்டாம் ஏதோட கூட அவரு வெளிச்சமாயி இப்ப எல்லாம் அதெல்லாம் நாங்க சொன்னாவே எங்களுக்கு பைத்தியம் சொல்ற காலம் பத்து பிள்ளைய பெருமையில அது என்ன அப்படி இந்த காலத்துல அதெல்லாம் சரி வருமானு கேட்கிற காலம் பத்து பிள்ளைய ஒருத்தர் பெற்று எடுத்தாரு என்ன அந்த உமா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்து லேசி இல்ல பெறுவது லேசியும் இல்ல வளர்க்கறது லேசியும் இல்ல கஷ்டப்பட்டு அதையாவது செஞ்சுக்க இந்த பிள்ளையில ஓத படிக்க வச்சு நல்ல சமுதாய உணர்வு உள்ள பிள்ளைகளாக இந்த பிள்ளையில உருவாக்கிட்டு போன வேண்டாம் பத்து பிள்ளைல ஒரு நாளைக்கு தொழுதா நான் சும்மா கேட்கிறேன் அஞ்சு நேரம் தொழுதா பரல மட்டும் தொழுதா நூத்தி எழுபது ரக்காத்துல நன்மை கபடி வந்து பதினேழு ரக்காத்தி ஒரு நாளைக்கு தொழுவோம் சுபம் லோகர் அத்த மகர விஷா பதினேழு ரெக்கா பரல மட்டும் பத்து பிள்ளைகள் தொழுதா நூத்தி எழுபது ரெக்கா கட்டாயமான சின்னத்தொரு பத்து ரக்காத்து இருக்கு அதையும் சொல்ல இருநூத்தி எழுபது ரெக்கா தொழுது மட்டுமல்ல இந்த பிள்ளைகள் படிச்சு கொடுப்பாங்க ஓடி கொடுப்பாங்க இந்த பிள்ளைகள் நாலு பேருக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்க சதக்காக கொடுப்பாங்க என்னென்ன என்னென்ன மக்களுக்கு நல்லது இவங்களால நடக்குதோ அவ்வளவுக்கு நன்மை கிடைக்கும் அவ்வளவு நன்மையும் அவருக்கு வந்து அவரு வெளிச்சமாவே இருக்கு அவரு பிரகாசமாவே இருக்கு இந்த பத்து பிள்ளைகள் சேர்ந்து ரப்பனா ரப்பிர ஹமோமா கமா ரப்பயானி சமீரா யா எங்களோட உம்மா வாப்பா எங்களுடைய சின்ன வயசுல எங்களோட எப்படி இறக்கமா நடந்தாங்களோ அதே போல எங்களோட உம்மா வாப்பாவோட நீ இறக்கமா நடந்து போய் இந்த பிள்ளை கேட்டா நிச்சயமா உடனே அல்லா அதுக்குள்ள பதில கொடுக்கிறார் அதீப்ல வந்து அதனால மேலாண் சகோதரர் முந்தி காலத்தை அதையாவது செஞ்சாங்க பெருசா அமளி இல்லாத இல்லை அந்த கஷ்டமான காலம் இன்னைக்கு மாதிரி வசதி வாய்ப்பு வாகனங்கள் போன் கீன் அப்படி வருமானங்கள் எல்லாம் இல்ல சின்ன குடிசையில இருந்து கொண்டு அந்த லாம்ப பத்த வச்சு கொண்டு அந்த அடுப்பை கொண்டு அந்த விரவு துண்டையும் அந்த மட்டையும் திரட்டையும் போட்டுக்கொண்டு அடுப்ப பத்த வச்சு புள்ளைகளுக்கு ஆக்கி கொடுத்து கொண்டு அந்த அந்த பத்து புள்ளைகளோட உடுப்ப கழுவி எடுக்கிறேன்டா அந்த கிணத்துல தண்ணி இழுத்து கொண்டு அந்த அந்த உடுப்ப உரசி தப்பி அதை கழுவி எடுக்க கூட இடுப்பு கலந்து போயிடுச்சு அப்படிதான் வளர்த்தாங்க எந்த பிள்ளையும் நல்லா அப்படியே பசியில வந்தான சம்பவம் பொதுவா இல்ல எங்கேயாவது நடந்திருக்கும் பொதுவான அமைப்பு இன்றைக்கு எங்கட சிந்தனைகளும் குறுகி எங்களுக்கு மக்கள் அவங்களோட கருத்துக்கள் எங்களோட தலையில போடப்பட்டு நாங்களும் இன்னைக்கு அவங்களோட கருத்துக்களை தான் சொல்ல முடியும் அதனால யோசிப்போம் மேலான சோர்களே சில விஷயங்களுக்கு முடிவெடுப்போம் பல நல்ல காரியங்களை செய்வோம் எவ்வளவு நாளும் இல்ல எவ்வளவு நாள் இல்ல பேலன்ஸ் இருக்கிறதோ தெரியாத காலத்துல இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள திடீர் திடீரென மௌத்து வருவது மௌத்த செய்திகள் அவசர அவசரமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சின்ன சின்ன வயசுல போறாங்க அதனால இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறோமோ தெரியாது இந்த இந்த துணியா எங்களே உண்டாது இந்த துணியா எங்கள்கிட்ட வேலை வாங்கும் எங்களை குளிர வெற்றி மண்ணை கூட காட்டி இந்த துணியா எங்களே உண்டாது அதனால நல்ல தொழில் செய்வோம் நல்ல சம்பாதிப்போம் ஹலாலா சம்பாதிப்போம் நாங்க சொல்ல இல்ல நீங்க கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அப்படியே முளைக்காவீங்கன்னு சொல்ல இல்ல நல்லா சம்பாதிங்க ஹலாலா சம்பாதிங்க என்ன நீயத்தோட சம்பாதிக்கணும் நாங்க நல்ல தின்னோனும் குடிக்கணும் உடுக்கணும் நாங்க ஆடம்பரமா வாழணும் என்ற நல்ல நோக்கம் இந்த பணங்களை சம்பாதிச்சு சமுதாயத்துக்காக இந்த நாட்டுக்காக ஏழை எல்லோர்களுக்காக அல்லாத தீர் அல்லாத களிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக இந்த நாங்க சம்பாதிச்சு எங்களால் அதே எல்லாராலையும் பயன் பண்ணேலாம் எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்கேலா ஒவ்வொருத்தரால என்னென்ன ஏழுமோ தீனுக்காக மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களுக்காக நாட்டு மக்களுக்காக மனிதர்களுக்காக முழு உலகத்துக்கும் இணையால உங்களையால் என்ன செய்யணும் நீயத்தோட உறுதியோட சும்மா மௌத்தாக மாட்டேன் எதையாவது சாதிச்சுட்டு தான் மௌத்தாவேன் என்ற உறுதியோட நீயத்தோட முயற்சி செஞ்சா எங்களுக்கு செய்ய கிடைக்குதோ இல்லையோ அதுதான் ஹதீஸ்ல வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்த கபுல்ல எதிர்பார்க்கப்படக்கூட அவங்க அவங்களோட நீயத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுவாங்க இதெல்லாம் விஷயம் இதனால செய்யலாம் ஆனா நீயத்து வைக்கிறேன் அதனால் அல்லாஹ் பெருமை செய்வான் ஏதாவது சகோதரர்களே அல்லாஹ் நல்லதார்களே அல்லாஹு தாலா எங்களோட வாழ்க்கைய அவன் விரும்பக்கூடிய முறையில வாழ்ந்து முடிச்சு கொள்ள அல்லா எங்கள் அனைவருக்கும் தொப்பி செய்வானாக யாரா எங்கள் அனைவருடைய குற்ற முறைகள் தவறுகளை மன்னித்தருள்வாயாக எங்களுக்கு இதேவியான தாய் தந்தனுடைய பாவத்தை மன்னிச்சிரியா அல்லா அவர்கள மௌத்தானவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோடு ஆக்கி வையா அல்லா ஆக்கிரத்தை உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்திரியா அல்லா எங்களோட மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா இந்த நாட்டுக்கு மக்களுக்கு யாரா எங்களுக்கு எல்லோருக்கும் யார கொண்டு நல உண்டாகுமோ யாரா அப்படியா கொண்டவர்களை எங்களுக்கு தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக யாரா முடிவுகள் எல்லாம் ஓண்ட கையில தான் இருக்கிறது யாரா எங்களுக்கு யாரும் அநியாயம் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை எங்களுக்கு தலைவர்களாக்கிடாதே யாரா நீயே எங்களுக்கு போதுமானவன் யாரா நீயே போதுமானவன் யா அல்லா பயங்கரமான சோதனைக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறோம் யா அல்லா நீயே எங்களை பாதுகாத்திரியா அல்லா நீயே எங்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா யா அல்லா எங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் நெருக்கடிகளை நீக்கி யா அல்லா எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு மௌத்தை தந்தருள்வாயாக கடைசி மூச்சி உன்னுடைய வார்த்தையோடு முடிய தோப்பி செய்வாயாக வாசல் தவானா அனில்